இதுதான் எருமேரி இங்கு ஐயப்பன்மார்கள் பேட்டத்துள்ளல் என்ற ஆட்டத்தை ஆடுகின்றனர் கரும்புள்ளி செம்புள்ளிகளை முகத்திலும் உடம்பிலும் வரைந்து கொண்டு ஆணவம் கோபம் ஆசைகள் போக ஆடும் ஆனந்த நடனம் இது